ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பது அபோ ஹுரேரா ரதி இல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் முப்பத்தி மூன்று தடவை சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் என்று ஒருவர் கூறிவிட்டு நூறாவது தடவையாக ல இலாஹ இல்லல்லாஹு வாஹிதஹு ல ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர் என்று கூறினால் அவரின் குற்றங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஐந்து ஒன்பது ஏழு